எஸ்தர் மூன்றாம் அதிகாரம் முதலாம் வசனம் எஸ்தர் மூன்றாம் அதிகாரம் முதலாவசம் இந்த நடபடிகளுக்கு பின்பு ராஜாவாகி அகாஸ்வேரு அமெதேத்தாவின் குமாரனாகி ஆவான் என்னும் ஆகாகியனை மேன்மைப்படுத்தி தன்னிடத்தில் இருக்கிற சகல பிரபுக்களுக்கும் மேலாக அவருடைய ஆசனத்தை உயர்த்தி வைத்தான் இங்கே ஒரு மனிதன் உயர்த்தி வைக்கப்படுகிற ஒரு நிலவரத்தை நாம் பார்க்கிறோம் here we find a man who is being exalted அவனுக்கு எந்த விதத்திலும் தகுதிகள் கிடையாது he has no such qualifications to be exalted ஆனால் ஆண்டவர் இல்லாவிட்டால் அந்த இடத்துல இருந்த ராஜா அவனை உயர்த்தினான் or the lord or this king has exalted him அவனை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது what does the bible say about him அவன் ஒரு ஆகான் என்று சொல்லுகிறார் He is an Achan. அவனுடைய பெயர் ஆமான் ஆனால் அவன் ஒரு ஆகான் His name is Haman but his, he is an Achan here. அப்படிதானே ஆமான் என்னும் ஆகாகியன் He is Haman the uh, the Agagite. ஆகான் யாரு Who is Achan? ஆகான் யாரு Who is Achan? யோசுவாவின் புஸ்தகம் ஏழாம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது எரிகோவில் சாபத்தீடானதை எடுத்துக்கொண்ட மனுஷன் தான் ஆகான் Jo the book of Joshua chapter 7 we read that Achan was a man who took the accursed thing in Jericho. கர்த்தருடைய வார்த்தையை மீறின ஒரு சந்ததி. A tribe a generation which trespassed the command of God. சபிக்கப்பட்ட ஒரு கூட்டம். A cursed group. அழிக்கப்பட்ட ஒரு கூட்டம். A group which was destroyed. அந்த சந்ததியில உள்ள ஒரு ஆளை கத்தர் கனம் பண்ணி ஆசீர்வதித்து ரட்சித்து உயர்த்தி கனம் பண்ணி மேன்மைப்படுத்தி வைக்கிறார் a person who belongs to that generation the lord saves him and he also uh, exalts him lifts him higher ராஜாவின் கண்களில் அவனுக்கு தயவு கிடைத்தது he found favor in the eyes of the king எல்லா பிரபுக்களுக்கும் மேலாக அவனுடைய ஆசனத்தை உயர்த்தி வைத்தார் his seat was exalted above all the nobles இது எதை காண்பிக்கிறது what does that speak of காணியாட்சிக்கு புறம்பாயிருந்த நம்மை தேவன் தன்னுடைய கிருபையினாலே அழைத்து ரட்சித்து நம்மை சபையில கொண்டு வந்து வைத்ததை காண்பிக்கிறது It speaks of we who are uh, out of the commonwealth of God the Lord has saved us he brought us into the church of God புழுதியில குப்பையில கிடந்த நம்மை பிரபுக்களோடு உட்கார வைத்தார் We were found in dust and dung hill the Lord has made uh, made us to sit with the princes அப்படிதானே Isn't that true ஒன்னு சாமுவேல்ல நான் பார்க்கும் பொழுது First Samuel புழுதியில கிடக்கிறவர்களை those who are found in the dust குப்பையில இருக்கிறவர்களை those who are found in the dunghill அவர் தூக்கி எடுத்து எங்க கொண்டு வருகிறார் he lifts them up and where does he bring them ஒன்னு Samuel 2 8 for samuel chapter 2 verse 8 அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார் அவர்களை பிரபுக்களோட உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார் பிரபுக்களோடு உட்கார வைக்கிறார் he makes him to sit with the, among the princes இன்னைக்கு நம்ம எல்லாம் கர்த்தர் பரிசுத்தவான்கள் சபையில உட்கார வைத்திருக்கிறார் today the lord has made us to sit among the congregation of the saints ஆனா என்ன நடந்தது but what happened then அதுதான் நீங்க நல்லா கவனிக்கணும் this is what you have to pay attention to அவனுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவம் என்ன what was the incident that took place in his life நல்ல விதத்துல ராஜாவும் தேவனும் அவனை கனம் பண்ணி உயர்த்தி ஆசீர்வதித்து எல்லாரையும் விட மேன்மையாக வைத்துக் கொண்டு வருகிறார் In the right manner the Lord and the king had exalted him blessed him and also kept him more excellent than all the others ஆனா இப்பொழுது அவனுக்கு நிலவரம் எப்படி மாறி கொண்டு வருகிறது Now what is the state that is in him நமக்கு ரட்சித்திருக்கிறாரு He has saved us அபிஷேகம் பண்ணிருக்காரு anointed us நல்ல சபையில கொண்டு வந்திருக்காரு brought us into his church ஊழியக்காரங்களோட ஐக்கியம் வச்சிருக்காரு the fellowship of the saints இன்னும் ஒரு ஸ்டெப் போனா நம்ம மகிமைக்கு போய்டுவோம் Just another step, we will be in glory. அப்படிதானே Isn't that true? அப்படிதான் இப்ப நம்ம எல்லாருமே கற்பனையில இருக்கிறோம் Each of us are in such an imagination. ஒருவேளை அது உண்மையாக இருக்கலாம் Perhaps it might be true. ஆனா இடையில நடந்த சம்பவம் என்ன But what happened in between? அவனுடைய வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சமாக வீழ்ச்சி உண்டானது Little by little, there was a fall in his life. ஒன்னாம் வசனம் சொல்லுகிறது அவனை உயர்த்தி வைத்தான் Verse 1 says he was being advanced. ஆனா அதுக்கு பின்பு அவனுடைய வீழ்ச்சிக்கு காரணம் என்ன What, uh, what was the reason for his fall after which? ஞானசானம் பெற்று அபிஷேகம் பெற்று சபைக்குள்ள வந்துட்ட பிறகு நம்முடைய கேரக்டரை ரொம்ப மாற்றணும் உருவாக்கணும் After we are wa- water baptized, anointed, come into the church, our character should be changed and uh, formed. சும்மா இங்க வந்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு போறதோ இல்லாவிட்டா கொஞ்ச நேரம் ஆவில் நிரம்பிட்டு போறதோ ஏதோ வந்துட்டு போறோங்கிற மாதிரி ஒரு மெம்பர்ஷிப்பா இருக்கக்கூடாது We should not uh, be, uh, just be members of the church and be spectators of uh, having come here and returning. நாம் இந்த சபைக்கு வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் கிடையாது We are not a subscriber of the church, நாம் தான் church we are the church. நாம் தான் அவயவம் We are the members. இவனுடைய வீழ்ச்சியின் தொடக்கம் என்ன What is uh, st- a beginning of his fall? Esther மூன்று ஐந்து Esther chapter 3 verse 5. ஆமான் முர்த்திகாய் தன்னை வணங்கி நமஸ்கரியாததை கண்டபோது மூர்க்கம் நிறைந்தவன் ஆனான் இதான் முதல் அவனுடைய வீழ்ச்சியினுடைய துவக்கம் This was the beginning of his fall. என்ன செய்யல What did he not do? அவனை ஒருத்தன் விஷ் பண்ணல One did not wish him. ஆயிரம் பேர் விஷ் பண்றான் அதுல ஒரு ஆள் விஷ் பண்ணாம போயிட்டான் Thousands were greeting him, but one of them did not greet him. அவன் வந்தா எல்லாரும் எழும்புவாங்க Well, Everyone will stand up when he எல்லாரும் comes. வாழ்கன்னு சொல்லுவாங்க They will all greet him. ஒரு சிலர் கையை உயர்த்தி கும்பிடுவாங்க Some will raise their hands ஒரு சிலர் and தலையை தாழ்த்துவாங்க some will bow their heads ஏதோ down. ஒரு விதத்துல அவனுக்கு எல்லாரும் நமஸ்காரம் செய்தாங்க In some way, they will all show reverence to him. But இவன் ஒரே ஒரு ஆள் மொர்தகாய் இவனுக்கு என்ன செய்யல விஷ் பண்ணல This one man, Mordecai, he did not wish him. இது அவனால பேர் பண்ணவே முடியல This could not be endured at all in his stead. தாங்க முடியல அவனால He could not bear it. பயங்கரமா மூர்க்கமாயிட்டான் He was full of wrath. எப்படி இருக்குன்னு பாருங்க What is that state? இப்படி யாருக்காவது இருக்கா Is anyone in that state? யாராவது உங்களுக்கு சோத்திரம் பண்ணாம போயிட்டாங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் If anyone has not greeted you, how will you feel? சொல்லுங்க நீங்க சோத்திரம் பண்ண மாட்டீங்க You will not greet them back. உடனே என்ன சொல்லுவீங்க கிவ் ரெஸ்பெக்ட் டேக் ரெஸ்பெக்ட்னு சொல்லுவீங்க Immediately you will say, give respect and take respect. மரியாதை கொடுக்காதவனுக்கு என்ன மரியாதை If they do not give respect, then what should I respect them for? ஏன் நீங்க ஏரியா பிரேயர் போல Why didn't you go for the area prayer? அந்த வீட்டுக்கு போனா வான் கூட அந்த ஆள் சொல்லல If you go there, the person will not invite us. மரியாதார் தலைவாசல் மிதிக்க வேண்டாம் Do not step into the door of them who do not respect you. அப்படிதானே Isn't that நம்ம true? இப்ப எல்லாருமே நம்மள வந்து ஹானர் பண்ணணுங்கிற ஒரு ஒரு ஸ்டேட்டஸ்க்கு வந்துட்டோம் All of us have come to a status where we should be honored by the people. ஆனா நீங்க எவ்வளவு வேற ஹானர் பண்றீங்க but how many you do you honor கணம் பண்ணுவதில் ஒருவரே ஒருவர் ஒருவரே ஒருவர் முந்திக் கொள்ளுவர் we should take take a step forward in honoring one another பிரச்சனையே இங்க தான் ஸ்டார்ட் ஆச்சு that is where the problem began ஆமானுடைய வீழ்ச்சியினுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப் மத்தவன் தனக்கு ஸ்தோத்திரம் பண்ணல அதான் பிரச்சனையே the first step of the fall in the life of Haman was that others other did not give him reverence அது ஒரு மரியாதைக்குரிய காரியமாக இருந்தாலும் though it was a respectable act இதுக்கு நீ இவ்வளவு டென்ஷன் ஆக வேண்டிய அவசியம் இல்ல there was no use that he should be so much tensed on this case நீங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு போறீங்க கல்யாண வீட்டுக்கு போறீங்க அங்க போறீங்க இங்க போறீங்க உங்களை ஹானர் பண்ணலன்னா உடனே நீங்க உங்களுக்கு என்ன ஆயிடுது சொல்லாம கொல்லாம சாப்பிடாம அப்படி இப்படி சந்து வழியா வெளியே வந்துருவீங்க you go to your relatives house you go to a marriage party you go here and there but if they are not honored there you will without uh, informing them return ஒருவேளை அவங்க உங்களை கவனிக்காம கூட இருந்திருக்கலாமே perhaps they had missed you by mistake முதல் பிரச்சனை இவனுக்கு வந்து இப்ப ஸ்தோத்திரம் அல்ல அதான் problem his first problem was that uh, he was not greeted இப்படி எங்கயாவது நீங்க போய் சொந்தக்காரங்க வீடுகளல உங்களை மதிக்கல மரியாதை பண்ணலன்னு சொல்லிட்டு சண்டை போட்டு சாப்பிடாம ஓடி வந்து சாகுற வரைக்கும் அந்த வீடுகளுக்கு போகாம இருக்கிற ஏதாவது ஆமான் உள்ள இருக்கானா Is there any Haman who are seated here saying, "Uh, you have gone to your relative's house and they have not honored you and respected you, therefore you have not spoken to them from that day onwards? என்ன நடந்துச்சு What happened then? மூர்க்கம் நிறைந்தவனான He was full of wrath. மூர்க்கத்தினுடைய துவக்கம் வந்து கசப்பு The beginning of a wrath is bitterness. எபேசியர் நாலாம் அதிகாரத்தை நாம் பார்க்கும்போது Ephesians chapter 4. எப்பொழுது கச மூர்க்கம் உண்டாகிறது When is there wrath? வேதம் என்ன சொல்லுகிறது முப்பதாவது சாரி முப்பத்தி ஓராம் வசனம் verse 31 எபேசியர் 4:31 Ephesians சகலவிதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கசப்பு கோபமா மாறி மூர்க்கம் அது கோபம் அடுத்த ஸ்டெப்புக்கு வரும்போது அதுக்கு பேர் என்னது மூர்க்கம் bitterness become anger and anger becomes wrath அதுக்கு பிறகு சத்தம் கூடிரும் after which we run அதுக்கு பிறகு கெட்ட வார்த்தை வந்துரும் then we speak blasphemies அப்படிதானே கசப்பு கோபம் மூர்க்கம் கூக்குரல் தூஷணம் மற்ற எந்த துர்க்குணம் bitterness wrath anger clamor evil speaking and malice ஒவ்வொரு ஸ்டெப் ஸ்டெப்பா அப்படி வளரும் it grows step by step இவனுக்கு இவன் ஸ்தோத்திரம் பண்ணலன்னு உடனே டெய்லி இவனை பார்த்துட்டாலே டென்ஷன் ஆயிடும் the moment he he was not greeted by him the moment he spots him he will be tense நீங்க ஒருத்தர் ஒருத்தர் கணம் பண்றீங்களா are you honoring one another பண்றீங்களா பண்றீங்களா are you honoring புருஷனை கணம் பண்றீங்களா do you honor your husband பெற்றோரை கனம் பண்றீங்களா you honor your parents உங்களோட மூத்தவங்களை கனம் பண்றீங்களா do you honor your elders ஆனா நம்மள अनेகர் கனம் படத்தான் எதிர்பார்க்கிறோம் many of us want to be honored அதுதான் ஆமானுடைய ஆவி that is the spirit of haman பாருங்க அவன் வரும்போது அவன் அப்படி என்ட்ரு ஆனானா அரண்மனையில எல்லாரும் எழும்பி நின்னு வாழ்க வாழ்க வாழ்க வாழ்க வரிசையை சொல்லிட்டே வருவாங்க முருதகை கிட்ட வரும்போது என்ன வராது சத்தம் வராது அது வரைக்கும் அப்படியே சிரிச்சுக்கிட்டே கையை காட்டிக்கிட்டே வந்தாலும் அதோடு இவனை பார்த்தோன்னு சொத்தான் He, uh, the moment he enters into the uh, palace, everyone will uh, stand up to greet him. They will say hail. But the moment he spots Mordecai, he is uh, he uh, the, he gets tensed. அநேகர் மாமியார் வீட்டுக்கு மாமனார் வீட்டுக்குலாம் போகாதது காரணம் என்ன What is the reason many do not go to your uh, mother-in-law's or ஏன்னா father-in-law's அங்க என்ன house? செய்யல சில இடங்கள்ல மரியாதைகள் கிடைக்கல In some places, you are not honored or respected. அப்படிதானே Isn't that true? நம்மில் அநேகர் இந்த கனத்தையும் மகிமையும் ரொம்ப எதிர்பார்க்கிறோம் many of us we all desire or wish to be honored and we all want to be glorified நம்ம இந்த பிரச்சனையே முடிஞ்சு போயிடும் if we humble ourselves the problem is solved இதனால அடுத்த ஸ்டெப் என்னாச்சு what is the next step now உடனே இவ யாருன்னு கண்டுபிடிச்சு யூதரெல்லாம் அழிக்கிறதுக்கு ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டான் immediately he wanted to find out who he was and he wanted to destroy his clan Esther 3 ஆறினுடைய கடைசி the book of esther chapter 3 and the last part of verse 6 ஆகாஸ்வேரவின் ராஜ்யம் எங்கும் இருக்கிற மொர்த்தகாயின் ஜனமாகிய யூதரை எல்லாம் சங்கரிக்க அவன் வகை தேடினான் உடனே பாருங்க ஒரு கொலைகார ஆவி உள்ள வந்துடுச்சு immediately a spirit of murder entered into him எப்படி இருக்கும் how should that be starting என்னது what is the beginning starting என்னது what is the beginning ஒரே ஒரு காரியம் நான் ஸ்தோத்திரம் பண்ணல அது ஒண்ணுதான் இதனுடைய விளைவு அடுத்த ஸ்டெப் எங்க போயிட்டான் கொன்னுடணும்னு முடிவு பண்ணிட்டான் Yes, The first step is that he was not greeted by him. The, the outcome of it was he wanted to destroy him. எப்படி இருக்கும் How would that be? தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனித கொலைபாதகன் He that hateth his brother is a murderer. நீங்க போய் யாரையும் கொலை செய்ய வேண்டாம் You need not go to murder anyone but literally. நீங்க பகைச்சிட்டாலே ஆட்டோமேட்டிக்கா நீங்க கொலைகாரர்கள் தான் பைபிள் சொல்லுது The moment you hate the person, you are, you are a murderer, the Bible தன் says. சகோதரனை நியாயமில்லாமல் கோபிக்கிறவன் எரிநகரத்துக்கு பாக்குறன் என்று சொல்லப்பட்டது He that has anger on his brother without a cause is worthy of the hell. இப்ப இவன் போய் ராஜாட்ட பேசுறான் Now he goes to the king. இவங்களை இப்படி விட்டுக்கிட்டு இருக்க கூடாது You should not let them go like this. இவங்களை அழிச்சிடலாம் They should be destroyed. அப்படி அழிச்சிட்டா நான் வேணா என்ன செய்யறேன் காசு தரேன் I will give you money if you are if destroyed, if they destroy. விசு- அது அவ காசுனால பணத்தினால எதையும் சாதிக்கலாம் அப்படிங்கிற சில அறிவு அநேகருக்கு இருக்கு There are also the certain knowledge in us where we want to destroy, uh, can uh, prove anything or do do anything with money. சீமோன் என்கிற ஒரு மந்திரவாதி இருந்தான் There was one sorcerer by name Simon. அவன் இயேசுவை விசுவாசித்தான் He believed on Jesus, but அவன் மனம் திரும்பவில்லை but he did not repent. அவன் நாட்களில பேதுரு அந்த இடத்துக்கு வந்து ஊழியம் செய்ய வந்தான். During his days, Peter ministered in his place. பேதுரு யார் மேல எல்லாம் கை வச்சானோ அவனுக்கு அபிஷேகம் கிடைச்சு Whomsoever Peter laid his hands on were anointed. இவன் பார்த்தா என்னடா இப்படி ஒரு கிஃப்ட் இருக்கா He looked at that gift and he was இப்படி ஒரு amazed. பவர் இருக்கா Is there such a power? கை வச்சா வந்துருது The moment he laid his hands, he was உடனே எங்க anointed. போயிட்டான் Where did he go? வீட்டுக்கு போய் மொத்த பணத்தை தூக்கிட்டு ஓடி வந்துட்டான் He went home, took all the money and came back. பணத்தை வந்து பேதர்கிட்ட கொடுத்துட்டு He gave the money to Peter. எனக்கு இந்த கிஃப்ட் ஆபரேட் பண்ண வைங்கன்னா Make this gift operate in me. பேதர் என்ன சொன்னாரு What did Peter say? உன் பணம் உன்னோடு கூட நாசமாய் போக கடவுள் Let your money perish with you. பணத்தினால ஊழியத்துல எதையும் சாதிக்க முடியாது you cannot do anything with money in the ministry பணத்தினால பரலோகத்துல ஒண்ணுமே சாதிக்க முடியாது you cannot do anything in heaven with money Bible சொல்லிருக்கு பணம் பாதாளம் மட்டும் பாயும்னு சொல்லிருக்கு the bible says money will go up till the hell எங்க போகாது but where will it not go பரலோகத்துக்கு போகாது it will not go to heaven இங்க நடந்தது என்ன now what happened here இவன் பணத்தினால எதையாவது சாதிக்கலாமான்னு பார்க்கறான் no he want to do something with money அந்த அந்த எண்ணம் எப்பொழுது உங்களுக்குள்ள வருதோ அப்பொழுது நீங்க தோல்வியினுடைய அடுத்த பகுதிக்கு வரீங்க the moment you get this thought in you you come to the next step of your failure நான் காணிக்கை கொடுத்துட்டேன் i have given offering நான் பணம் கொடுத்துட்டேன் i have given money நான் மாசம் மாசம் காணிக்கை கொடுத்தேன் every month i give offering காணிக்கை ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது offering is not a problem at all காணிக்கை உன் மேல விழுந்த கடமை offering is the duty that is upon you காணிக்கை கொடுப்பேன்னு ஒரு பிரதிஷ்டை பண்றது அது பிரதிஷ்டை கிடையாது அது உன் மேல விழுந்த நான் சொல்றது நல்லா புரிஞ்சிக்கணும் நான் தசமாவும் கொடுப்பேன் அப்படிங்கிறது பொருத்தனையே கிடையாது யாக்கோபு அந்த பொருத்தனை தவறா பண்ணதுனால அவனால நிறைவேற்றப்பட முடியாமலே போயிடுச்சு you should not make a consecration that you will pay the tithes that is not a consecration at all that is wrong பாகம் என்பது பொருத்தனை அல்ல tithes is not a consecration it is not a பாகம் என்பது ஒன்மேல் விழுந்த கடமை tithe is not a vow. It is a duty fallen on you. நீ இந்த உலகத்துல சம்பாதிக்கிற அவ்வளவும் சாபம் Everything that you earn on this earth is a curse. அதுல அந்த பத்துல ஒன்ன கொடுக்கும்போது அந்த சாபம் என்ன செய்யுது நீங்குது When you give one tenth of all that you earn, your curse is removed. அதான் Bible That is the Bible. அந்த சாபம் நீங்கிட்ட பிறகு அந்த ஒன்பது பெர்சென்ட் எதாயிடுது உனக்கு புனிதமா உன் கையில கிடைச்சிருது Once the curse is removed, the remaining nine percent is purity in your hands. அந்த சாபமாகிய ஒரு பெர்சென்ட் எங்க போயிடுது தேவனுடைய வீட்டுக்கு போயிடுது The one percent which is cursed, it goes to the house of God. அ- அப்ப இது பொருத்தனையா கடமையா So is it a vow or is it your duty? இது கடமை It is your duty. ஆ. இங்க இவன் பாருங்க பணத்தினால எதையாவது சாதிச்சிடலாமான்னு பாக்குறான் Now he tries to prove something with money. ஒரு சிலர்லாம் சொல்றாங்க நான் அவ்வளவு கொடுத்தேன் இவ்வளவு கொடுத்தேன் நான் அப்படி பண்ணேன் இப்படி பண்ணேன் கொடுத்ததை சொல்லி காட்டவே கூடாது Some will say, I have given this much and that much, I have done this and that. You should never mention what you have done. நீங்க பாருங்க நம்ம தான் இப்படி கையில காசு வாங்குறோம் This is how we get money in our hands. அப்போஸ்தலர் கையில காசை வாங்குனதே கிடையாது. The apostles never took money in their hands. எங்க வைக்கணும்? Where should they be laid? எங்க வைக்கணும்? அப்போஸ்தலர் உட்கார்ந்து இருப்பாங்களோ இல்ல நின்னுட்டு இருக்காங்களோ பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காங்களோ வர்றவங்க எல்லாம் எங்க காசு வச்சிட்டு போயிடுவாங்க அப்போஸ்தலருடைய பாதங்கள்ல வச்சுட்டு போயிருவாங்க Whether the apostles stand or sit or whether they are preaching, the, or those who come should lay the money at the feet of the apostles. இப்ப நம்ம அப்படி இல்ல இப்ப கொஞ்சம் ஹைடெக்கா மாறி இருக்கோம் அவ்வளவுதான் We have not, we are not the same, we have become a little high tech now. நீங்க வேணா பாருங்க You can consider திருப்பதியில at Tirupati, எந்த சாமி கையில கொடுக்குறான் எந்த பூஜாரி கையில கொடுக்குறான் which is that God or which is that, uh, uh, uh, but- எந்த priest கையில கொடுக்குறான் which is the priest he is handing over the money to, ஒருத்தன் கையிலும் கிடையாது to none. எல்லாம் அங்க எதுல போட்டு போயிடுறாங்க உண்டியல் பெட்டியில போட்டு போயிடும் They put it in the offering box. யாரு போட்டானே தெரியாது No one knows who has offered, நூறு ரூபாயா எண்பது ரூபா போடுறானா whether 100 or 50. crores கணக்குல போடுறான் And, uh, uh, the money goes in the amount of crores நான் போன வாரம் படிச்சேன் எண்ணி பார்த்தானா ஆயிரம் கோடி இருந்துச்சா While last ஒரு week, மாச வருமானம் uh, the income of one month was around 1000 crores. நம்ம இங்க 150 ரூபா கொடுத்துட்டு நான் காணிக்க கொடுத்தேன் இன்னைக்கு தான் பாஸ்டர் பார்த்தேன் கொடுத்தேன் சிரிச்சேன் காபி கொடுத்தேன் எல்லாம் நூற்றம்பது ரூபாய்க்கு இந்த போடு பிரசங்கம் விட்டால் பேப்பர்லேயே போட்டு போயிடுவான் For 150 rupees, we will say, I have given offering to the pastor, I to, to coffee and so on. panathnala onnu sadhikka முடியாது You can never get anything done through money. ana inda aavi பாருங்க ஆமானுக்குள்ள இப்படி வந்துருச்சு But this spirit entered into Haman அவனுக்கு ஸ்தோத்திரம் பண்ணலன்ன உடனே அவனை கொன்றணும்னு முடிவு பண்றான் because he was not greeted. He came to decision to destroy him, அதுக்காக பணத்தை செலவழிக்கிறதுக்கு அவன் ரெடி ஆகுறான் for which he is also ready to spend his money. அவன் மைண்ட்ல அவங்கள அழிக்கணும் அழிக்கணுங்கிற ஒரு ஸ்பிரிட் இருந்துகிட்டே இருக்கு A spirit which was to destroy them continued in his அந்த mind. ஸ்பிரிட் எப்படி வந்து- வந்துச்சு தெரியுமா How did the spirit enter into him? அவனை மாத்திரமல்ல Not only him, அந்த சந்ததியவே அழிச்சிடணுங்கிறான் the whole clan. பதிமூணாம் வசனம் verse 13 எஸ்தர் 3 13 ஆதார் மாதமான பனிரெண்டாம் மாதம் பதிமூன்றாம் தேதி ஆகிய ஒரே நாளிலே சிறியோர் பெரியோர் குழந்தைகள் ஸ்திரீகள் ஆகிய சகல யூதரையும் அழித்து கொன்று நிர்மூலமாக்கவும் அவர்களை கொள்ளையிடவும் பாருங்க அந்த ஸ்பிரிட்டோடைய வளர்ச்சி எப்படி வருது பாருங்க consider the growth of the spirit ஸ்தோத்திரம் பண்ணாதது யாரு who did not greet him சொல்லுங்க ஸ்தோத்திரம் பண்ணாதது யாரு who did not greet him ஒரு single person One single person. ஒரு ஆள் தோத்திரம் பண்ணல அதுதான் ப்ராப்ளமே The problem is only one man did ஆனா not இவன் greet him. அழிக்கணும்னு இப்ப பிளான் பண்ணது எவ்வளவு வேற But how many did he now destroy to kill? லட்சக்கணக்கான குழந்தைகள் பெரியோர் சிறியோர் எல்லாம் அந்த ஜாதியவே அழிச்சிடணுங்கிறான் But he wants to destroy lakhs of people, the little children, the women and the old, young and old. He wants to destroy the whole clan. உங்களுடைய பகை பாருங்க ஒரு சந்ததிக்குள்ளே வந்துருது Your hatred now enters into the whole generation. சபைக்குள்ளேயே வந்துருது It comes into the church. குடும்பம் முழுவதுக்கு வந்துருது It comes into the whole family. சபை முழுவதுக்கு வந்துருது It goes throughout the whole church. எனக்கு ஆச்சரியமா இருக்கு இதனுடைய வேர் என்னது வாட் இஸ் தி ரூட் சோதரம் அல்ல he did not read him நீங்க விசுவாசிகள் எப்படி இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல வேலூர் எனக்கு தெரியாது I do not know the state of the believers here இன்னும் ஒரு வருஷம் கழிச்சா நான் உங்க ரெக்கார்ட் எல்லாம் சொல்லுவேன் perhaps after 1 year I will give you a record அப்படிதானே isn't தட் ட்ரூ நீங்களும் சொல்லுவீங்க ஒரு வருஷம் கழிச்சு என்னைய பத்தியும் சொல்லுவீங்க after 1 year you will also give my record அப்படிதானே அப்படியே சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியது ஒருத்தர் ஒருத்தர் let us keep telling about one one other அடுத்ததாக எஸ்தர் 3 15ஐ பார்க்கும் பொழுது எஸ்தர் chapter 3 verse 15 அந்த அஞ்சக்காரர் ராஜாவின் உத்தரவினால் தீவிரமாய் புறப்பட்டு போனார்கள் அந்த கட்டளை சூசான் அரண்மனையில் பிறந்தது ராஜாவும் ஆமானும் குடிக்கும்படி உட்கார்ந்தார்கள் சூசான் நகரம் கலங்கிற்று குடிகாரனா மாறினான் Now he became a drunkard. இன்னைக்கு அவருடைய நிலவரம் எப்படி மாறுது பாருங்க Today what is his state now? Shushan நகரமே கலங்குது The whole of the city of Shushan was சபையே perplexed. குழம்புது The whole church is now குடும்பங்களே perplexed. கலங்குது The families are troubled. ஒரு தனி மனிதனால Because of a- அநேகர் கலக்கம் உண்டாகும் Because of a single man, there is a confusion between many. இந்த கசப்புடைய எஃபெக்ட் எப்படின்னா Look at the effect of the bitterness. எவரையர் பனிரெண்டுல நீங்க பார்க்கும்போது Hebrews chapter 12. இந்த கசப்புக்கு ஒரு மூணு சக்தி உண்டு There is a force for this bitterness. மூணு சக்தி உண்டு Three kinds of forces in அது bitterness. என்ன மூணு சக்தி What are those powers? ஒன்று கிருபையை இழந்து போக வைக்கும் one is to lose the grace of god இரண்டாவது அநேகரை கலக்கம் உண்டாக்கும் many is to and secondly it is to trouble many अनेகரை தீட்டுப்படுத்தும் and to defile many 12 15 chapter 12 verse 15 ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கும் யாதொரு கசப்பான வேர் திளம்பி கலக்கம் உண்டாக்குகிறதினால் அநேகர் தீட்டுப்படாதபடிக்கும் நீங்க பாத்தீங்களா மூணு காரியம் நடக்கு 3 things happen இந்த கசப்பு உள்ள வந்துருச்சுனா தேவனுடைய கிருபையை நம்ம இழந்துருவோம் once bitterness enters we will be fail, the grace of god will fail in us கலக்கம் உண்டாயிரும் we will be troubled மூன்றாவது अनेகர் தீட்டுப்படுவார் thirdly many are defiled இப்போ இவன் குடிகாரனா மாறிட்டான் now he became a drunkard நான் இப்ப சமீபத்துல ஒரு சர்வே பத்தி சும்மா கேள்விப்பட்டேன் अनेக விசுவாசிகள் கூட குடிகாரங்களா மாறுறாங்க recently i heard a survey when many believers have become a drunkard ஒரு விசுவாசி திடீர்னு மஞ்ச காமாலையில பாதிக்கப்பட்டார் there's one believer who was uh, ill with jaundice நான் அவர் வீட்டுக்கு போனேன் I went to a house அப்ப அவர் அறிக்கிட்டார் தென் ஹீ கன்ஃபெஸ்ட் நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன் ஐ மேட் எ மிஸ்டேக் என்னன்னு கேட்டேன் ஐ ஆஸ்க்ட் ஹிம் வாட் நான் பிஎஸ்எஃப்ல இருந்தேன் ஐ வாஸ் இன் தி பேஷப் பிஎஸ்எஃப் பிஎஸ்எஃப் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்தாங்க மை ஃப்ரெண்ட்ஸ் were there. ஹோட்டல்ல உங்களுக்கு ஒரு ட்ரீட் கொடுத்தேன் I gave them a treat in the hotel கடைசில எல்லாரும் குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க Everyone ஸ்டார்ட்டட் டு ட்ரிங்க் என்னையும் என்ன செய்ய வச்சுட்டாங்க குடிக்க வச்சிட்டாங்க they made me also to drink வீட்டுக்கு வந்ததுல இருந்து எது வந்துருச்சு The moment I returned home, judgment வந்துருச்சு I faced the judgment. இப்ப jaundice Now I'm down with jaundice. விசுவாசி இப்படிலாம் இருக்கான் A believer is in the state. ஒரு சில விசுவாசி பையங்க குடிக்கிறான் There are believer uh, uh, boys who are drinking. அன்னைக்கு ஒரு பையன் கன்வென்ஷன்ல பேசுறான் In the convention, there was one boy who met me. அவங்க அப்பா சொன்னாரு His father said, பீர் குடிக்கிறது தப்பு இல்லைங்கிறான் he says it is not wrong to drink beer ஏன்னா அது பழரசம் because it is wine juice அது அப்படி குடிச்சா அப்படி ரொம்ப இருக்கும் அப்படி it is uh, something which makes நான் சொன்ன அவன் பையன் குடிச்சிட்டான் I, I said your brother இல்லவே இல்லங்கறான் அவன் he says அவங்க அப்பா ஏ குடிச்சிட்டியாடா ஏ குடிச்சிட்டியாடா உண்மையாடா ஏய் பாஸ்டம்னால சொல்றா சொல்றா குடிச்சிட்டியாடா நான் சொன்ன குடிச்சிட்டான் அவன் குடிக்காமலாம் வந்து ஸ்டேட்மெண்ட் சொல்றான் அது குடிச்சா அது பல ரசம் நல்லா இருக்கும்னு சொல்ல மாட்டான் எப்படி குடிக்கிறான் என்ன சொல்றான் having not having drunk is he coming and giving the statement that it is a wine juice and it can be drunk விசுவாசிகள் இப்படி எல்லாம் மாறிட்டு இருக்காங்க This is how the believers are changing. ஒரு சகோதரியுடைய புருஷன் குடிகாரனா இருந்தான் The husband of one believer, but அவன் uh, ஞானசானம் எடுத்திருந்தான் but he was baptized. ஒன்னு ரெண்டு ராபோஜனம் எடுத்திருந்தான் He also took uh, a communion, திரும்ப அவன் குடிச்சிட்டான் after which he drunk again. அப்போ ஒரு ராபோஜனம் வந்தது There was one communion அந்த service. சகோதரி சொன்னாங்க தயவு செய்து ராபோஜனம் எடுத்துறாதீங்க The sister said, do not take part of the communion. அது பெரிய It is சாபமாயிடும் a great curse. அபாத்திரமா போஜனம் பண்ண பண்ணிடாதீங்க Do not be unworthy to uh, take part of it. அவன் பயந்து போய் ராபோஜனம் எடுக்கல So he was uh, scared that he did not take part. வீட்டுக்கு போன உடனே When he returned home, பயங்கர சண்டை there was a great fight. உன்னாலதான் எனக்கு ராபோஜனம் கிடைக்காம போயிடுச்சு Because of you, I did not take part of the என்னை communion. எடுக்காதன்னு பயங்காட்டி விட்டுட்ட You made me afraid. என் கூட குடிச்சவன்லாம் எடுத்தான்ல இன்னைக்கு All those who drank with me took part of the communion. எப்படி கொஸ்டின் எப்படி வருது பாருங்க How does the question now come? அப்ப விசுவாசி எதுல ஐக்கியமா இருக்க நீ So how are the believers in fellowship? இன்னைக்கு விசுவாசிகள்ல அநேகர் இப்படி இருக்காங்க There are many believers like this today. ஆனா நம்மளை பார்த்தா ரொம்ப டீசெண்டா ரொம்ப நல்லா பேசுவாங்க They will be very decent, they will speak well to us. நான் இங்க வர்றதுக்கு ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னால ஒரு ஒரு வீட்டுக்கு போயினேன் Few days before I came here, I went to a house. அவர் ரொம்ப நல்ல விசுவாசி He was a good believer. சொன்னா நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க If I tell you, you will find out. But அவன் இப்போ சமீபத்துல குடிகாரனா மாறி இருக்கான் Recently, he's become a drunkard. நான் போனால் எனக்கு கொடுத்த ராஜ மரியாதையை பார்த்தீங்கன்னா அவன்ட்டு நீ குடிச்சியான்னு கேட்கறதுக்கு எனக்கு மனசே வரல When I went there, the royal respect that he gave me, I did not have the mind to ask him whether he was uh, drunk. கேட்டா onnu ஓடிடுவான் If I ask இல்ல him, குடும்பத்தை விட்டு போயிடுவான் இல்ல செத்து போயிடுவான் if I ask him, either he will run away or leave his family or he will die. ipo கடைசி kaalathile idu oru spirit ஆமானுடைய vallamai nammudaiya நம்முடைய நம்முடைய விசுவாசிகளை குடிகாரங்களா மாத்திர ஒரு this is the spirit of Haman. The spirit, uh, uh, this power is making our young boys, our believers as drunkards. இன்னைக்கு அநேகர் இப்படி கெட்டு போய்கிட்டு இருக்கிறாங்க Many are perishing in these, uh, in these, the, in, in this way in these last days. அடுத்து இவனுக்குள்ள உள்ள கேடு என்ன What is the next uh, imperfection in him? Esther ஐந்தாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் Esther chapter 5 verse 9. சந்தோஷமும் மன மகிழ்ச்சியுமாய் புறப்பட்டான் உலக பிரகாரமான மகிழ்ச்சி சந்தோஷம் It is the worldly joy and gladness. ஏன்னா எஸ்தர் வந்து விருந்து கூப்பிட்டாச்சு. No Esther has called him for the feast. இப்போ அவனுக்கு வந்து விருந்து சாப்பாடு கெட் டுகெதர் இதுதான் இப்போ ரொம்ப பிடிச்சிருக்கு. Now his uh, desire is that he wants a feast, a festival or a get together. இன்னைக்கு அநேகருக்கு நம்முடைய விசுவாசிகளுக்கு கூட இதுதான் பழக்கம். Many of our believers also have this practice. தயவு செய்து இந்த விருந்து பர்த்டே இந்த ஆட்டம் பாட்டம் இதெல்லாம் நம்ம நிறுத்தணும் Uh, kindly, I request you do not stop with all these uh, festivals and feasts and celebrations. அஹ், பிறந்த நாள் கொண்டாடுறது To celebrate the birthday, அஹ், அதுக்கு ஒரு ஹோட்டல்ல கொண்டு போய் கொண்டாடுறது take them to a hotel and celebrate there. அஹ், பிறந்த நாள் கொண்டாடினதுனால ஒருத்தன் தலையே போயிடுச்சு யாரு யாரு யோவான் சாணனுடைய தலை போனதுக்கு காரணமே என்னதுதான் பர்த்டே தான் Celebrating a birthday, a man lost uh, was beheaded. ஊழியக்காரங்களும் பர்த்டே கொண்டாடுறாங்க Even the servants of God are celebrating the birthday. எந்த ஹோட்டல்ல கொண்டாடுறது Which hotel? நமக்கு பர்த்டே கர்த்டே எல்லாம் நமக்கு தேவையில்லாத ஒரு சப்ஜெக்ட் அது Birthday is an unwanted subject in our side. ஒரு வேளை போன வருஷம் செத்து போயிருப்ப தப்பி வந்துட்டீன்னா அதுக்கு வேணா கொண்டாடு Perhaps you would have died போன last year. வருஷம் செத்துட்ட எப்படி உன்னை எழுப்பிட்டாங்க அப்படின்னா ஐயோ ஒரு வருஷத்தை கூட்டி கொடுத்தாரு அப்படின்னா பரவாயில்ல ஏதோ ஒரு. அதுக்காக சாகிற வரைக்கும் கத்தருக்கு ஸ்தோத்திரம் எனக்கு எண்பத்தி ஏழாவது பிறந்த நாளுங்கிறான் டேங்க அப்பா நமக்கு என்ன பிறந்த நாள் அதுக்கு ஒரு சாக்லேட்டு அதுக்கு ஒரு கேக்கு அதுக்கு ஒரு கெட் டுகெதர் அதுக்கு ஒரு பிரியாணி அதுக்கு ஒரு சண்டை அதுக்கு ஒருத்தன் தலை போடுறது What do we have to celebrate a birthday? We have to give a cake or a chocolate and finally fight and lose somebody's head. அவ டான்ஸ் ஆடினா. She danced. yare யாரு? ஹெரோதனுடைய தம்பி மனைவியினுடைய மகள் டான்ஸ் ஆடினா. Herodias she danced. ஆடி முடிஞ்ச உடனே இவன் கேட்டான் உனக்கு என்ன வேண்டும் After she finished her show, uh, she, he asked him what she அது needed. போய் அவங்க அம்மாட்ட கேட்டுச்சு என்ன வேணும்னு கேக்குறாரு She went and asked her mother what he அவ wanted. பயங்கரமான பாத்தியவா She was a terrible party. அவ சொன்னா யோவான் சானுடைய தலையை வாங்கிட்டு வாண்டா She asked for John the Baptist's head. ஏன்? Why? யோவான் சானான்னு சொல்லி நான் உன் தம்பி மனைவி வச்சிருக்கிறது தப்புன்னு சொல்லியிருந்தான் Because John the Baptist had pointed out that he had uh, his brother's wife as a concubine. எப்படி தம்பி மனைவி நீ வச்சிருக்க தப்புன்னு சொன்னா you are in in connection with your brother's wife உண்மை தான சொன்னா he said what is the truth தம்பி மனைவி அக்கா மனைவி அண்ணா மனைவி இந்த கேஸ் எல்லாம் வைக்கிறவெல்லாம் சபைக்குள்ள வரக்கூடாது those who have uh, those who துரத்திடுவேன் those who have such illegal connections அவங்க எல்லாமே நம்மளுடைய சபையுடைய குவாலிட்டியை கெடுக்கிறவங்க they are those who uh, destroy the quality of the church ஏதோ அறியாமை உள்ள காலங்கள் அதெல்லாம் முடிஞ்சு போன காலங்களா இருக்கட்டும் In times of ignorance you would have done this, but those are times which you- which has come to an end. ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால உள்ள கதையை நான் இப்ப பேசல I do not speak of those stories before your ஆனா salvation. ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ள வந்துட்ட பிறகு நான் அங்க போனேன் அண்ணன் மனைவி தங்கச்சி மனைவி வண்டியில ஏத்தினேன் டூ வீலர்ல ஏத்தினேன் கார்ல ஏத்தினேன் இந்த சப்ஜெக்டே வரக்கூடாது சபைக்குள்ள After being saved, you should not go to your brother, uh, your sister's, uh, your wife's sister or to someone else and took them, uh, gave them a ride in your car, in your bike. உலக பிரகாரமான மன மகிழ்ச்சி சந்தோஷம் நமக்கு தேவையில்லை worldly rejoicing or worldly gladness is not needed இந்த உலகத்துல எந்த விதமான என்டர்டெயின்மென்ட்டும் கிடையாது pentecostal man does not have any entertainment in this world கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே நம்முடைய பலன் the joy of the lord is our strength அதே வசனம் என்ன சொல்லுகிறது the same verse what is it saying அவனுடைய இன்னொரு முகத்தை காண்பிக்கிறது he shows him another other other side of his uh, face ராஜாவின் அரண்மனை வாசலில் இருக்கிற முர்த்தேகாய் தனக்கு முன் எழுந்திராமலும் அசையாமலும் இருக்கிறதை ஆமான் கண்ட போது அவன் முர்த்தகாயின் மேல் உக்கிரம் நிறைந்தவன் ஆனான் அதே வசன ஒரே வசனத்துல சந்தோஷம் மகிழ்ச்சின்னு இருக்கு அதே வசனம் என்ன சொல்லுது டென்ஷனை சொல்லுது The same verse which speaks of joy and gladness now speaks of the tension he had. எதுக்கு திரும்பியும் இதே பிரச்சனை தான் What for now? என்ன பிரச்சனை தான் What is the problem again? என்னைய கனம் பண்ணல He did not honor me. நான் உங்க வீட்டுக்கு வந்தேன் I came your, to your உங்க அப்பா house. இப்படி ஊடி இழுத்துக்கிட்டே போயிட்டாரு Your father went uh, the other உங்க side. அண்ணன் இப்படி ஊடி போயிட்டான் Your brother went to the other side. அவ்வளவு சீப் ஆயிட்டேன் நான் Have I become so cheap? அவ்வளவுதான் திருப்பி இந்த ஆவி ஏறிடுச்சு கப்புன்னு ஏறிடுச்சு Again the spirit has come into you. இப்ப மறுபடியும் அவனுக்கு பழைய நிலவரத்துக்கு வந்துட்டான் He has come back to his old state. அவ்வளவு நேரம் ரொம்ப சிரிச்சு சந்தோஷமா இருந்தவன் பட்டார்னு டென்ஷன் ஆயிட்டான் One who was smiling and was rejoicing now is again tensed. அடுத்து இவனுடைய இன்னொரு குணம் என்ன Next character in Haman. என்ன வந்தாலும் டென்ஷன் ஆவான் டக்குன்னு அப்படி சேஞ்ச் ஆயிடுவான் அவன் அவனை மாதிரி நடிக்க முடியாது The, the, whatever happens, he would be full of wrath and finally he would change. No one can act like him. Verse 10. ஆகிலும் ஆமான் அதை அடக்கிக் கொண்டு அடக்கிக் கொண்டு டக்குன்னு கண்ட்ரோல் பண்ணிடுவான் he immediately control or refrained himself நடிக்கிறதுல அவன மாதிரி ஆளலாம் கிடையவே கிடையாது no one is uh, better far better in acting like him ஸ்தோத்திரம் பண்றது போனவனே போய்டானா சரி அப்பா ஆளு விடுறாமா after he goes they would be அவன் தன்னை அடக்கி கொண்டான் he refrained himself எப்படி கோபம் வருது எரிச்சல் வருது ஆனாலும் என்ன செய்றான் கண்ட்ரோலிங் பவர் உள்ள ஒரு ஆளு he is full of anger full of wrath but he still controls himself அப்படியே தனக்குள்ளே வச்சுக்குவான் he has it within himself அப்படி இருக்கா உங்களுக்கு do you feel like that இந்த கரெக்டர் இருக்கா do you have that character ஒரு சிலர் அப்படி கிடையாது படக் படக்குன்னு பேசி விடுவாங்க ஒரு சிலர் வெளியே சொல்லாமலே உள்ளேயே ஸ்டக் பண்ணி வச்சிருவான் அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சிருவான் Some will speak uh, right at the spot, but some will not speak so, but they will store it within themselves. லொடலொடன்னு பேசுறவன நம்பிடலாம் You can speak one who's a bla- babbler, படக்கு படக்குன்னு பேசுறவனையா நம்பிடலாம் one who immediately speaks up, you can trust them. தமிழ்ல சொல்லுவான் ஊமை என்ன செய்யும் ஊரையே கெடுத்துருவான் In Tamil, there's a proverb, one who's, அப்படியே uh, அடக்கிக்கிட்டே கும்முன்னு உட்கார்ந்துருக்குது என்ன ஒண்ணு இல்ல they will keep silent and they will uh, not tell அவன் anything. உள்ள வந்து கசப்ப பிரேக் பண்றான் He is trying to break the bitterness within. இன்னொரு பகுதியில பார்க்கும்போது another part 11 வசனம் verse 11 தன் ஐஸ்வரியத்தின் மகிமையையும் தன் பிள்ளைகளின் திரட்சியையும் ராஜா தன்னை பெரியவனாக்கி தன்னை பிரபுக்களின் மேலும் ராஜாவின் ஊழியக்காரர் மேலும் உயர்த்தின எல்லாவற்றையும் ஆமான் அவர்களுக்கு விவரித்து சொன்னான் இவனுடைய பெருமையை இப்ப பார்க்கலாம் now we can see about his pride ஐஸ்வர்யத்தின் மகிமையை the சொல்றான் glory of his riches. தான் பிள்ளைகள் அண்ணன் படிக்கிறாங்க இதை படிக்கிறாங்க அதுல வேலைக்கு பார்க்கறாங்க அவனுக்கு அண்ணன் கார் இருக்கு இந்த கார் இருக்கு மூணு வீடு இருக்கு சமீபத்துல ஒரு கல்யாண பைரட்டாவை பார்த்தேன் Uh, children are educated in this manner, they work here and there, they have so many cars and this is their houses. Recently I happened to read a biodata, கவனிங்க pay attention. பைரட்டா தேடிட்டு இருக்கவங்க எல்லாம் கொஞ்சம் கவனிங்க Those who are writing the biodata, listen. அந்த பயோடேட்டாவை நான் பார்த்தேன் I happened to read it. ஒரு பொண்ணோட அப்பா செல்லுல காட்டுறாரு The girl's father is showing it in the mobile. Biodata இந்த இதான் பையனுடைய போட்டோ This அப்படின்னாரு is, this is the picture of the boy. Okay ஏத்துக்கலாம் Can I accept it? அடுத்து பையனுடைய biodata The biodata of the boy, அவனுடைய படிப்பு his education, வளர்ச்சி வளர்ச்சி எவ்வளவு உயரம் his height, எவ்வளவு வெயிட் his weight, அவர் வீட்டிஷா ப்ரௌனிஷா ஒயிட்டிஷா his color, whether he's wheatish or brownish. திருப்பி எக்ஸ்பெக்டேஷன் Next is expectations. ஆமா இவர் பிளாக்கா இருந்தாலும் பொண்ணு வந்து ஒயிட்டிஷா இது பிளாக்கிஷா இருந்தாலும் ஒயிட்டிஷா வேணும் Though he's dark, he wants a girl who is whitish இதெல்லாம் சகஜமா பாக்குற biodata and these are common biodatas that you can read ana ஆனா சமீபத்துல அந்த la adutha pakkatha paatha i happened to read the next part of the biodata recently appana asandu poita i was amazed எனக்கு இந்த இடத்தில் ஒரு வீடு இருக்கிறது இந்த இடத்தில் இவ்வளவு நிலம் இருக்கிறது இந்த இடத்தில் ஒரு மூணு வீடு இருக்கிறது இந்த இடத்தில் நாலு வீடு இருக்கிறது as per total three crores something அசையா சொத்தினுடைய மதிப்பு மூணு கோடி அப்படின்னு போட்டிருக்கான் அப்ப இனிமே கல்யாணம் கட்டவரம் என்ன செய்யணும் சொல்லுங்க மூணு கோடிக்கு கீழே உள்ளவன் அந்த தெருவிலேயே நிச்சயக்கூடாது போகக்கூடாது He says he has a house here, he has three uh, land here, property there and so on. இது வந்து பையனுடைய biodata. This is the biodata of the boy. எனக்கு அசந்து போயிட்டேன் I was totally perplexed then. ஏய் அப்பா இது பயங்கரமான ஸ்கீம் பயங்கரமா இப்போ புது பிசினஸ் தொடங்கிட்டாங்களே நான் சிபிஎம் லயே The Pentecost has started with new business now. ஒருவேளை அது உண்மையா உண்மையா தான் சொல்லியிருக்காரு பொய் கிடையாது எல்லாம் நான் விசாரிச்சிட்டேன் உண்மைதான் I have inquired. They he said is true. வீடு இருக்கு He has a house, நாலு கடை இருக்கு four shops. ஊர்ல இடம் இருக்கு He has a land in this இதெல்லாம் அதெல்லாம் போட்டா உண்மையா 3 கோடி வரலாம் all together it comes up, sums up to 3 crores. பரவாயில்ல no that is okay இப்போ என்ன பண்றது now what should we do இனி வர்றது எப்படி வரணும் the uh, lines now what should it be யார் வருவா அந்த பைரோட்டா பார்த்த உடனே who will come looking at this bayrata இவனை சாப்பிடுற மாதிரி ஒரு ஆள் தான் வந்தா தான் என்ன செய்ய முடியும் அவன் உடனே இனிமேல் எனக்கு மூணு கார் இருக்கு ஏழு தெருவு இருக்கு பரிசு எப்படி எழுதிட்டு வந்தா தான் முப்பது கோடி உடனே இவன் ஓகே பண்ணுவான் a person who would eat him up would come only then he would okay இப்படிலாம் இன்னைக்கு நம்முடைய நிலவரங்கள் ஆமானுடைய ஆவி சபைக்குள்ள பூந்து தம்முடைய ஐஸ்வர்யத்தின் மகிமை தன்னுடைய திரட்சி என் பிள்ளை அதை படிக்கிறான் இதை படிக்கிறான் என் பொண்ணு அதை படிக்குது இதை படிக்குது இதா இதா அபிஷேகம் பற்றிச்சான்னு கேட்டால் தலையை கீழே போட்டுருவான் போட்டு இந்த பாம்பு படத்தை கீழே போட்ட மாதிரி டம்மா ஏன்னா அபிஷேகம் இதுதான் இது போடுற ட்ரெஸ்ஸு இது போடுற திரட்சியும் இங்கே இதுக்கு மூஞ்சில் எங்கே அபிஷேகம் இறங்கும் The, uh, now our people speak about the glory of uh, their riches and the multitude of their children and the children who what they are educated and this and that. But if you ask if the the child is anointed, they will put their head down. அப்படிதானே இவங்களுடைய இதெல்லாம் ஐஸ்வரியத்தின் திரட்சியில தான் போய்கிட்டு இருக்கு all their thoughts are going upon the glory of their riches தன் ஐஸ்வரியத்தின் மகிமையும் தன் பிள்ளைகளின் திரட்சியையும் அவன் சொல்லிக் கொண்டே வந்தான் he kept on speaking about the glory of his riches and the multitude of his children எல்லாம் சொல்லிட்டு after having spoken all these rounded அடிச்சிட்டு வரான் இது எல்லாம் இருந்தால் இந்த மொர்தகாய பார்த்தா எனக்கு எல்லாமே குப்பாய் அப்படிங்கறான் he says though i have all this once i look at mordecai everything comes to an end மைய புள்ளி யாரதா யாரதா ஸ்தோத்திரம் பண்ணாத அந்த ஆள் தான் அவன் லைஃப்ல ஓடிக்கிட்டே இருக்கு படம் ஓடிக்கிட்டே இருக்கு going round and round his thought வாசிச்சு பாருங்க 13 வசனம் verse 13 ஆனாலும் அந்த யூதனாகிய முர்த்திகாய் ராஜாவின் அரண்மனை வாசலில் உட்கார்ந்து இருக்கிறதை நான் காணும் அளவும் அவையெல்லாம் எனக்கு ஒன்றும் இல்லை என்றான் ஒன்றுமே கிடையாது these all availeth nothing அவனை பார்த்தாலே எனக்கு மகிமை கிமை எல்லாம் போயிடுது கிருப போயிடுது அபிஷேகம் போயிடுது ஜபம் போயிடுது உபவாசம் போயிடுது பைபிள் ரீடிங் போயிடுது அவன் முகத்துல பார்த்துட்டேன் அன்னைக்கு முழுசும் எனக்கு தேவ சமாதானமே போயிடுது The moment I see the person I lose the I lose everything I lose my prayer I lose the grace of God I lose reading the Bible I lose everything even the peace of God that is lost in me அப்படிதானே Isn't that true அப்படி அப்படி யாரையாவது பார்த்த உடனே உங்களுக்கு அப்படி ஆயிருதா Do you feel like that when you look at someone சொல்லுங்க ஒரு சிலரை பார்த்த உடனே இவங்க கிருப போயிடும் இவங்க அன்னைக்கு ஜமம் பண்ண மாட்டாங்க அன்னைக்கு முழுசும் அழுதுகிட்டே இருப்பாங்க அன்னைக்கு முழுசும் சோர்ந்து போயிடுவாங்க என்ன ஆண்டவரே இவன் வந்துட்டானே இவ வந்துட்டாலே என்ன நடக்க போதோன்னு அதோட இருக்கிற எல்லாமே நாசமா போயிடும் the moment you spot someone, you will start to fe- keep weeping. You will not eat. You will not do anything. But you will lose the grace of God, and you will keep weeping, saying, "This person has come. What will happen to என்ன them?" பண்ணான் தெரியுமா You know what he did? உடனே தூக்கு மரத்தை செஞ்சுட்டான் He made the gallows. Judgment கொண்டு போயிட்டான் He went to judgment. பதினாலாம் வசனம் கடைசி பகுதி Verse 14, the last part. இந்த இந்த காரியம் காரியம் ஆமானுக்கு நன்றாய் கண்டதினால் தூக்கு மரத்தை செய்வித்தான் அவ்வளவுதான் அவன் மைண்ட்ல வந்துருச்சு அழிச்சிரணும் now it is in his mind இது யாருடைய ஆவி now whose spirit is this திருடன் திருடவும் kollavum, alikkum varugana endru vera ஒன்றுக்கும் வரல a thief cometh but to steal to kill and to destroy இப்ப பிசாசு வந்து ஸ்ட்ராங்கா ulla vandiruchu. Alichirnu. now the devil is strongly entered into him to destroy Eppadi irukum? how will that be Ivanude mind முழுசா appadi corrupt aayi poi கிடக்கு his mind is now completely corrupted Adu mathramalla. not only that அவனுக்கு பெருமை கொஞ்சம் கூட குறையல his pride never decreased. First TV சொல்லுவாரு Pastor T.O. used to say, அந்த வசனம் எனக்கு ஞாபகம் இல்ல I do not remember the அவர் என்ன reference. வியூல பேசினாரு எனக்கு ஞாபகம் இல்ல I do not remember in what view. பெருமை he- எங்க இருக்கோ அங்க இச்சை இருக்கும் Where there is pride, there is lust. இச்சை எங்க இருக்கோ அங்க கோபம் இருக்கும் Where there is lust, there is anger. கோபம் எங்க இருக்கோ அங்க இச்சை இருக்கும் Where there is anger, there is lust. இந்த மூணு triangle It is a triangle. இங்க இருந்து கிளம்புனா அது இங்க முட்டும் இல்லைன்னா இங்க முட்டும் either it proceeds from கோபம் கிளம்பிருச்சுன்னா ஒண்ணு இது பெருமையில இருந்து வரும் இல்லனா இச்சையில இருந்து வரும் இச்சை வந்துருச்சா அது கோபத்துல இருந்து வரும் இல்லனா பெருமையில இருந்து வரும் இந்த மூணுமே ஒன்றோடு ஒன்று அண்ணன் தம்பி தான் anger pride and lust or in a triangle they proceed from either of the sides இப்போ ராஜாவை paaka போறான் now he is going to see the king ராஜாவை பார்க்க போனா ராஜா என்ன சொல்றாரு நான் ஒருத்தனை கணம் பண்ண விரும்புகிறேன் the uh, king says i want to honor one person இவன் என்ன நினைச்சான் what did he think சொல்லுங்க தன்னை தவிர யார் இருக்கிறா who else is there apart from him நல்லா நீங்க கவனிங்க you pay attention அவன் ஆறாம் வசனம் ஆறாம் அதிகாரம் ஆறாம் வசனம் chapter 6 verse 6 ஆமான் உள்ளே வந்தபோது ராஜா அவனை நோக்கி ராஜா கணம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு என்ன செய்யப்பட வேண்டும் என்று கேட்டான் அதற்கு ஆமான் என்னை என்று யாரை ராஜா கணம் பண்ண விரும்புவார் என்று தன் மனதிலே நினைத்து இது யாருடைய ஸ்பிரிட் தெரியுமா you know who spirit is this இது யாருடைய spirit who spirit is this சொல்லுங்க கரெக்ட்டா சொல்லுங்க பாபா லூசிபருடைய ஸ்பிரிட் இது spirit of மனுஷனுக்காக தேவன் எல்லாத்தையும் உண்டாக்கிக்கிட்டே வராரு god created everything for man ஆனா தூதன் அதை பாத்துக்கிட்டே அவன் என்ன நினைக்கிறான் இது எதுக்குள்ளதே நமக்கு தான் அவன் நினைச்சுக்கிட்டே வரான் The angel was watching all this and he thought it is for ஒரு me. நாள் அது மனுஷனுக்குன்னு தெரிஞ்ச உடனே இவன் டென்ஷன் ஆயிட்டான் The moment he knew, knew it was for man, he was tense. ஏச- ஏ- ஏசாயா பதினாலாம் அதிகாரத்துல Isaiah chapter 14, அவனுக்கு அதை தாங்கவே முடியல he could not bear it. இது மனுஷனுக்குன்னு சொன்ன உடனே The moment it was said it was for man, அவன் சொன்னா நீங்க என்ன சொல்றது நான் ஏறுவேன் வானத்துக்கு ஏறுவேன் what would you say? I would ascend, I will go up to the heavens. ஆ, பதினாலு பதினாலு Verse 14. பதிமூணு பதினாலு ஆ. Chapter- நான் வான நான் வானத்துக்கு ஏறுவேன் தேவடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன் வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பருவத்திலே வீட்டிருப்பேன் என்றும் நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன் உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்தில் சொன்னாயே அவனுக்கு வந்து அந்த முழு சியோன் எல்லாமே யாருக்கு தான் ரெடி பண்ணிட்டு இருக்காரு நினைச்சான் தான் அவன் அவன் கற்பனையில போய்கிட்டு இருந்தான் he was in an imaginative thought that the whole of zion was made for him திடீர்னு பார்த்தா அது யாரு மனுஷனுக்குன்னு தெரிஞ்ச உடனே அவனுக்கு ஒண்ணுமே புரியல இது என்னடா இது ஒரு செகண்ட்ல எல்லாமே போயிடுச்சேன்னு உடனே அது எப்படி ஏறிடுவான் நான் ஏறுவேன் all of a sudden when he came to know that it was for man he could not bear it he said i will ascend இந்த ஸ்பிரிட் தான் இப்ப ஆமானுக்குள்ள vandichu now this spirit entered into him and adanal ivan enna என்ன thanna ganam கனம் enna enna list unda varusiya solla ஆரம்பிச்சிட்டான் so whichever whichever whichever way in which he could be honored he started to mention them and the கழுதை raja ஏறுற கழுதையில ponu raja உடுத்துற vasthra உடுத்தணும் ரோட்ல போறவங்கலாம் ரோட்ல கீழ விழுந்து கும்பிடணும் வரிசையா சொல்லிட்டே வரான் he started to list out the ways in which he, should be honored the royal apparel the horse the crown and the yeah. royal way in which he should be honored எவ்வளவு நீ தாழ்த்துறியோ அவ்வளவு உனக்கு கிருபை கிடைக்கும் the more you humble yourself you will be filled with grace தேவன் பெருமை உள்ளவங்களுக்கு எதிர்த்து நிற்கிறார் god resisted the proud அதாங்க நடந்தது that is what happened here அவருடைய முடிவு எப்படி இருந்தது how was the end பெருமையின் முடிவு எப்படி இருந்தது what is the end of pride எஸ்தர் 6 ஆம் அதிகாரம் 12 வசனம் esther chapter 6 verse 12 பின்பு மூர்த்திகாய் ராஜாவின் அரமணி வாசலுக்கு திரும்பி வந்தான் ஆமோனோ என்றால் சஞ்சலப்பட்டு முக்காடிட்டு கொண்டு தன் வீட்டுக்கு தீவிரித்து போனான் நீ எவ்வளவு பெருமைப்படுறியோ உனக்கு அடுத்து உடனே கிடைக்கிறது சஞ்சலம் The more you are proud, the next thing that you receive is mourning. நல்லா கவனிச்சுக்கோங்க எப்பெல்லாம் பெருமை வருதோ அப்பெல்லாம் அடுத்து அடி விழுந்துரும் Every time you are filled with pride, you are being smitten of God. எப்படி இருக்கும் உங்களுடைய நிலவரம்னு யோசிச்சு பாருங்க You can imagine your state now. எவ்வளவு தாழ்த்த முடியுமோ தாழ்த்துங்க You humble yourself to, an, to பெருமை the extent. உள்ளவனுக்கு தேவனே எதிர்த்துருவாரு God himself will resist the proud. இங்க பாருங்க இவன் முக்காடு போட்டு திரும்பி வந்துட்டான் Now he covered his head and he returned. போகும்போது சும்மா பிரைட்டா போனா வரும்போது எப்படி வந்தான் இருட்டடிச்சு போய் வந்துட்டான் When he went, he was very bright. Now he's come very darkened. அவன் வந்து வீட்டுல வந்து எல்லா கதையும் சொன்னான் எனக்கு இப்படி ஆயிப்போச்சு அப்படி ஆயிப்போச்சு கேவலமாயி போச்சு விட்ட மாட்டேங்கிறான் He narrated the story at his house. He said, I was disgraced. வாசிங்க பதிமூணாம் வசனம் ஆமான் தனக்கு நேரிட்ட எல்லாவற்றையும் தன் மனைவியாக சிரேஷுக்கும் மனைவி பேர் என்னது கிரேஸ் இல்ல சுரேஷ் நாட் கிரேஸ் அப்படிதான் இங்கிலீஷ்ல எப்படி இருக்கு மனைவி his wife is சிரேஷ் சுரேஷ் தான் பாட்டி வந்து கிரேஸே சுத்தமா கிடையாது அவ தான் இவனை பாதி குழப்பி விட்டது she had no grace at all and she confused him completely அவள் தான் ஆரம்பத்திலே என்று சொல்லிகிட்டே இருந்தா நீ தொலைஞ்ச அவன் மதிக்க மாட்டான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் நீ அவனையே பார்த்துக்கிட்டு இருக்கிற அவனை கொன்று யார் கிளப்பி விட்டது இவதான் Even from the beginning, it was she who instigated him ஆமான் saying, தனக்கு நேரிட்ட எல்லாவற்றையும் தன் மனைவியாகிய சிரேஷ்ட போய் சொன்னான் Haman narrated all that happened to him to his wife Zeresh. அவ என்ன சொன்னா What did she say? அவன் மனைவியாகிய சிரேஷ் அவனை பார்த்து நீர் யூதனுக்கு முன்பாக தாழ்ந்து போக தொடங்கி விட்டீர் முடிஞ்சு போனது உன் கதை முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி திருப்பியும் டென்ஷன் ஆகி விட்டா His wife said unto him, saying, Thou hast started to uh, fall before this Jew, and tensed him again இது ஏற்ற துணையின் அடையாளம் அல்ல this is not a sign of the right partner கோபத்துல வர்ற ஆள டவுன் சால்வ் பண்ணணும் one who comes with full tension needs be solved அவன் நம்ம எதிரியா is he our உங்க ஸ்டாண்டர்டுக்கு அவன் எதிரியா விடுங்க ஸ்தோத்திரம் பண்ணுங்க ஜெபம் பண்ணுவோம் இது ஒரு பெரிய பிரச்சனை இல்ல இப்படி தான் என்ன செய்யணும் மனைவி சொல்லணும் இவன் என்ன சொன்னா முடிஞ்சு போச்சா ரைட் இனி உனக்கு தலையே எடுக்க முடியாது இத மாதிரி கேவலம் ஒண்ணுமே கிடையாது எரியற தீயில நெஞ்சிட்டா அப்புறம் டீசல் ஊத்தி விட்டா she tried to pour oil into the burning fire and she instigated him even more இப்படி எதையாவது நீங்க பிரச்சனைய நீங்க எல்லாம் இதுக்கு அறிக்கையிட போறீங்க இப்ப அதுக்கு தான் நான் இந்த கதையை சொல்லிட்டு வரேன் I am trying to narrating you this story because I want you to confess all these. இங்க எத்தனை ஆமான் இருக்கறான் எத்தனை மொர்தெகாய் இருக்கறான் எத்தனை ஸ்ரேஷ் இருக்குன்னு தெரியல எனக்கு. We do not know how many Hamans, how many Mordecai, so how many Zereshes are here. முருதகாயா கூட ஒரு சிலர் இருப்பீங்க யாரையும் மதிக்காம அப்படின்னு போற டீம் எல்லாம் இருக்கு கேட்டா நான் ஒரு பெரிய பரிசுத்தவான்மா முருதகாய் தேவர் விசா Mordecai so would not respect anyone but they would only say they would hold கனம் பண்ண கூடாது வை நாட் யூ ஆனர் ஒரு ஸ்தோத்திரம் பண்ண கூடாதா why not you greet them வாயை திறந்து ஒரு சோதனம் பண்ணக்கூடாது கையெடுத்து தோதனம் பண்ணக்கூடாதான்னு சொல்லக்கூடாது எப்படி இருக்கீங்கன்னு கேட்கக்கூடாது அப்படி முத்தெல்லாம் கொட்டிருமா உனக்கு கௌரவம் குறைஞ்சிருது யோசிச்சு பாருங்க you can imagine pentecostல வந்துட்ட பிறகு இத கூட நமக்கு செயல்படுத்த முடியலனா திருப்பி எப்படி மர்தகாய் if we are not able to work on all these after coming into pentecost then how can we இவன் ஸ்தோத்திரம் அவன தூக்கு கொண்டு போய்ட்டான் he led him to the gallows without even praising him நம்மால அவனை ஸ்தோத்திரம் பண்ணாமலே டென்ஷன் ஆக்கி டென்ஷன் ஆக்கி டென்ஷன் ஆக்கி ஒவ்வொரு நாளும் உள்ள வரும்போதெல்லாம் கூட்டத்தில் அவனை கொன்று கடைசியில் அவனை எங்கேயே தொங்க விட்டான் மௌன யுத்தத்திலேயே பனிப்போர்லயே கொண்டுட்டான் அவனை in a silent battle he led ரெண்டு பேரும் ஒரு நாள் கூட நேரடியா நிஞ்சது இல்ல காச்சி பூச்சின்னு கத்துனது சட்டையை பிடிச்சதெல்லாம் கிடையவே கிடையாது சோத்திரம் பண்ணாமலே அவனை கொன்ன ஒரே ஆள் மருதகாய் தான் Mordecai is the only person without greeting him led him to the gallows. He made him hang on the gallows. What happened then? அவன் மனைவி திருப்பி அவனை ஃபுல் டென்ஷன் ஆகி விட்டா his wife tensed him again And இப்ப முடிவு என்ன now what is the end ஏழாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் chapter 7 verse 5 அப்பொழுது ராஜாவாக அகஸ்வேறு மறுமொழியாக ராஜாத்தியாகிய எஸ்தரை நோக்கி இப்படி செய்ய துணிகரம் கொண்டவன் யார் அவனை இப்ப ஆமன் பேர் எப்படி ஆயிடுச்சு what is his name? துணிகரம் கொண்டவன் யார் Who is the one who is presumptuous like him? முடிஞ்சு போச்சா Has it come to an end? Final அந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வர்றான் It's come to the final judgment. வீழ்ச்சியின் உச்சகட்டம் The- இப்போ இவனுடைய பெயர் என்னது துணிகரம் கொண்டவன் His height of fall is that he is come to a person, அடுத்து ஆறாம் வசனம் verse 6. அதற்கு எஸ்தர் சத்ருவும் பகைஞனுமாகிய அந்த மனிதன் இந்த துஷ்ட ஆமான் தான் என்றால் அடுத்த பேர் என்ன வந்துருச்சு ராஜா துணிகரங்கிறான் ராஜாத்தி என்ன சொல்றா துஷ்டன் The king says he is presumptuous. The wife says, uh, the queen says he is uh, the wicked Haman. இப்போ ராஜாவுக்கு munbaga aman tigil திகிலடைந்தான். Haman was afraid before the king and the queen. maranam avane தேடினது. Death sought for him. எப்படி இருக்கும் paarenga What is that state? தொடக்கம் எப்படி இருந்துச்சு How was the beginning? மகிமையான தொடக்கம் A glorious beginning. உன்னுடைய தொடக்கம் அற்பமா இருந்தாலும் முடிவு மகிமையா இருக்கணும் If your glo- uh, beginning is uh, despicable, your end should be glorious. அப்படிதான் பைபிள் சொல்லுது That is what the Bible says. அற்பமான ஆரம்பமா இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமா இருக்கணும் Though your beginning is small, your end ஆனா should be மகிமையான perfect. தொடக்கம் Glorious beginning. எவ்வளவு தோல்வியான ஒரு முடிவு What a great failure the end was. ஆ, எல்லாரும் கொஞ்ச நேரம் கண்களை மூடுவோம் Let us all close our eyes for some time. எனக்குள் நமக்குள் உங்களுக்குள் இந்த ஆமான் இருந்தால் இன்றைக்கு ஆமானுக்கு ஒரு முடிவு உண்டாகட்டும் if aman is found in me in you in us then let us bring an end to haman today aman விருந்துக்கு உயிரோடு வந்தான் aman came alive for the feast விருந்து முடியும் பொழுது அவன் மரணத்தை சந்தித்தான் at the end of the feast he faced death நீங்களும் நான் இந்த கூட்டத்துக்கு வரும்போது ஆமான் உயிரோடு வந்திருக்கலாம் come alive to this meeting திரும்பி போகும்போது ஆமான் உங்களோட உயிரோடு வரக்கூடாது when you return heman should not return alive அவனை தேவனுடைய பலிபீடத்தில் வைங்க please him on the altar of god ஒரு விடுதலை நமக்கு உண்டாகும் let us have a deliverance ஆம் இந்த ஆமானுடைய தாக்குதல் எனக்குள் இருக்கிறது என்கிறதை ஒத்துக்கொள்கிறவர்கள் கண்களை மூடி முழங்கால் படியிடுவோம் all those who accept i have this attack of famine in me let us all close our eyes kneel down ஒரு 10 நிமிடம் நீங்க தேவனுடைய சமூகத்துல நான் சொன்ன பாயிண்ட்ல உங்க இதயத்தை டச் பண்ண பாயிண்ட பலிபீடத்துல வைங்க for 10 minutes all the points which touched your heart from among the points that i mentioned place them on the altar கர்த்தர் நம்மை நேசிக்கிறார் the lord loves us இந்த இரண்டாவது கூட்டத்தில் நமக்குள்ள ஒரு பரிசுத்தமாகுதலை அவர் The விரும்புகிறார் second meeting, He desires a sanctification in us. எல்லாவற்றின் துவக்கம் அவன் தன்னை மதிக்கல அதுதான் பிரச்சனை The beginning of all is that He did not respect. யார் மதிக்காட்டாலும் உன்னை கர்த்தர் கணம் பண்ணுவார் if others do not respect you god will honor you பரலோகம் உன்னை கணம் பண்ணா அது போதும் heaven will honor you that is sufficient தேவன் உன்னை கணம் பண்ணா அதை விட மேன்மை வேற ஒண்ணுமே இல்லையே if god will honor you there is nothing more excellent than that முகஸ்துதியை ஏன் விரும்புகிறாய் why do you uh, want to be uh, falsely pleased or falsely மனுஷன் உன்னை கணம் பண்ணணும் ஏன் விரும்புற why do you want man to please you honor you உன்னை கணம் பண்ண தேவன் காத்திருக்கிறார் god is waiting to honor you நீ மனுஷன் கணம் பண்ணல அவங்க எனக்கு மரியாதை கொடுக்கல இவங்க என்ன ரிசீவ் பண்ணல இவங்க எனக்கு அதை செய்யல இப்படிப்பட்ட துக்கத்தெல்லாம் பலிபடுத்தல வைங்க all the sorrows that you have that because man did not honor you they did not give you respect place them on the altar உன்னுடைய ஐஸ்வரியத்தின் மகிமையை பத்தி பேசாத அது கர்த்தர் கொடுத்த ஈவு do not speak of the glories of your riches that is the gift of god பெருமை பாராட்டாத do not be proud மூர்க்கத்தை பலிபடுத்தல வை place your wrath on the altar மூர்க்கம் சபிக்கப்பட கடவுது என்று சொல்லி இருக்கு it is said wrath be cursed அது ஒரு சாபமான சுபாவம் it is a cursed character கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம் place into the hands of the lord எத்தனை பேர் தாழ்த்துறீங்க how many of you humble yourself எத்தனை பேருக்கு உங்களால ஒப்பு கொடுக்க முடியும் how many of you can surrender yourself முழங்கால் படியிட்டு சத்தத்தை உயர்த்தி தாழ்த்தி ஆமானை ஒரு முடிவுக்கு கொண்டு வர நீங்கள் ஒப்பு கொடுங்கள் be on your knees raise your hands and humble yourself and surrender yourself to bring an end to haman hallelujah hallelujah hallelujah <laughs> amen உங்களில் எத்தனை பேர் ஆமானுடைய ஆவி உங்களுக்குள் இருந்து போராடுகிறதை உணர்கிறீர்கள் உங்களில் எத்தனை பேர் ஆமானுடைய செயல் எனக்குள் இருக்கிறது என்பதை ஒத்துக்கொள்கிறீர்கள் ஆமானுடைய ஆத்மாவில் இருந்த கலக்கம் ஆமானுடைய ஆவியில் இருந்த போராட்டம் ஆமானுடைய சரீரத்தினுடைய வெளிப்பாடுகள் செயல்கள் பேச்சுகள் அந்த தன்மைகள் எனக்குள்ள அடிக்கடி தலையெடுத்து வந்திருக்கிறதை நான் உணர்கிறேன் என்று எத்தனை பேர் உங்களால் ஒத்துக்கொள்ள முடியும் இன்றைக்கு இந்த கூட்டத்தில் ஆமான் அழிக்கப்பட போகிறான் ஊழியத்தையும் ஜீவியத்தையும் நஷ்டப்படுத்தின அந்த ஆவி இன்றைக்கு ஒரு முடிவை சந்திக்க வேண்டும் ஆமானுடைய தன்மை எனக்குள் வெளிப்படையாக மறைமுகமாக ரகசியமாக சூழ்நிலைகளின் மத்தியில் பல இடங்களில் வீட்டில் வேலை ஸ்தலங்களில் ஊழியங்களில் நான் அதை வெளிப்படுத்தி அந்த வல்லமைக்கு அடிமைப்பட்டிருந்தேன் அது தவறு தெய்வம் எனக்கு மன்னிக்கணும் அதிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை வேணும் இன்றைக்கு இந்த கூட்டத்தோடு என்னோடு போராடுகிற மறைந்திருக்கிற ஆமான் அழிக்கப்படணும்னு விருப்பப்படுகிறவர்கள் எலும்பி அறிக்கையிடலாம் நன்றாக புரிஞ்சுக்கணும் ஊழியக்காரங்க விசுவாசிகள் எல்லாருமே அறிக்கிடலாம் ஒரே டைம் தான் ஒரு two minutes or three minutes தான் ஒவ்வொருத்தராக அல்ல ஒவ்வொரு கூட்டத்திலையும் நான் வர்ற கூட்டங்கள் அனைத்தும் அறிக்கைக்கு நேரம் கொடுக்கப்படும் தயவு செய்து ஆமானை வீட்டுக்கு கூட்டு போயிடாதீங்க இன்றைக்கு அவனை அழிச்சிட்டு நீங்கள் திரும்பி போங்க அதுக்கு ஒரு அபிஷேகம் உங்களுக்கு கிடைக்கும் அவனை பலிபிடத்தில் வைக்கிறது தான் அறிக்கை நீ அறிக்கை பண்ணாட்ட அவனை பலிபிடத்தில் நீ வைக்கலன்னு அர்த்தம் அவனை தப்ப விடுகிறாய் அறிக்கை செய்தால் உட்காரலாம் அடுத்த அக்னிக்கு நீங்கள் இடம் கொடுக்க வேண்டும் அறிக்கை செய்துவிட்டு நீங்கள் அப்படியே போய்விடக்கூடாது அறிக்கை செய்த பின்பு பலிபடத்தில் வைத்ததை அக்னி இறங்காவிட்டால் அது அங்கீகரிக்கப்படாததனுடைய அடையாளம் ஆமேன் ஹலலூயா இன்னும் ஒரு சில நிமிடங்கள் ஆமான் தூக்கில் அழி தொங்க தொங்க விட வேண்டும் இன்னைக்கு பலிபடத்தில் வைத்த ஆமான் சாம்பலாக வேண்டும் ஆவியானவர் இறங்கட்டும் ஆவி ஆத்மா சரீரம் ஊழியம் ஜீவியத்தில் இருக்கிற ஆமான் முற்றிலும் அழிக்கப்படுவானாக ஆமாம் முடிந்த அளவு முடிந்த அளவு நான் வேதவசனத்தை கிரகித்து கொண்ட அளவு நான் உணர்ந்த அளவு என் ஞாபக சக்திக்கு வந்த அளவு நான் ஆமானை பலிபிடத்தில் வச்சுட்டேன்னு உங்கள் கை வைத்துங்க ஒருவேளை இந்த ஆமானால தான் சில காரியங்கள் நடக்காமல் இருக்கலாம் இன்றைக்கு அவன் அழிக்கப்பட்ட எல்லாம் சக்ஸஸ் ஆகிடும் இந்த ஆமானால தான் வியாதி இருக்கலாம் இது அழிக்கப்பட்டா உனக்கு சுகம் கிடைக்கலாம் நான் உனக்கு கிருபை தருவேன் நீ அதை பரிசுத்தத்துக்கும் உண்மைக்கும் நீ உபயோகப்படுத்தினால் நான் உன் மூலமாய் செய்யும் காரியங்கள் பயங்கரமாக இருக்கும் நீ என் கிருபையை பரிசுத்திற்காகவும் என்னுடைய வல்லமைக்காகவும் என்னுடைய நாமத்துக்காகவும் நீ உபயோகப்படுத்தினால் நான் உன்னோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வேன் செயலாலும் நினைவாலும் கனவாலுமே செய்வீனை பாவங்கள் கழுவிடுமே കടുവീടുള്ളി സിന്ധു പരിസരത്ത് മരിയ